பிரான் தான் அன்னை எண்ணியல் விடத்தோதான் விரைந்து கடியாரத்தான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டதென்றோல் மணிவன் உன் காப்பு மங்கையம் பல்லாண்டு வழிவார் சுடராழியம் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்றோன் மணிவன் உன் சேவடையும் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு வடிவாசாலி வளத்துறையம் சுடராழியம் பல்லாண்டு பலவார் பக்கம் எங்கள் குழுவினர் வாக்கலால் வாழ் எங்கள் குழாம் புகழ்ந்து கூடமணமுடைய எங்கள் வரம் காத்த அசுரரிதாக்கதரை இந்த குளத்தை எடுத்து கலைந்த இருடைய சந்தனக்கு ஏழ் படிகால் தொடங்கி பந்து வழி வழியாட் செய்கின்றார் பல்லாண்ட பல்லாயிரத்தாண்ட பாரதி திகழ் திரு சக்கரத்தன் கோயில் கையடைத்தாயம் கடத்தக்க போனடு கலர் சூடி களைந்தன என்னாலும் பெருமான் குந்தனக்கடியோமன் நடத்தப்பட்ட நாளே அடியோம் கரடி குடல் ஈடுபட்டின்றது உன்னை பல்லாண்டு அணிதோட்டியார்கள் அபிமானதம் கண்கள்வனைப்போல் திருமாலே நான் விளக்கப்படவன் நமோ நாராயணாவென்ன நாமம் பலபலவே பரமேட்டியை விட்டு தம்பிரும்பியதான் பரபவித்திரனை பரமேட்டியை சார்ந்தவண்ணம் வில்லாண்டான் தன்னை வில்லிபத்தோர் விட்டுது தன் பரமாத்மனை பத்தாம் പണത്താളം പായാളം മന്ത്രുകൾ പണത്താളം ആഴ്ചവരം ചീരാൾ തുളവ കൊണ്ടവെണ്ടർ മക്കളൊത്താൽ ശുദ്ധത്തവർ പിറവ് കണ്ടതോട് ഭക്തതല്ലാൽ കാതൽ മത്തിയാതവിൽ തൊണ്ടരോമായി ഉയരല്ലാൽ ഇല്ല കണ്ടേ തുണയർ മക്കളൊത്താൽ ശുദ്ധത്തവർ പിറവ് കണ്ടതോട് ഭക്തതല്ലാൽ കാതൽ മത്തിയാതവിൽ തൊണ്ടരോമായി ഉയര இல்லகண்டே சார்வமாகுவார்கள் அணைய வந்த கமண்பேல் அட்டைகள் போல் புனையன் நொய்யா போகலார் இல்ல கண்டே உண்டா சொல்லக்கானே போஸ்தியன்னே தொழுவார் இருள்கள் கண்ட திம்மகானே என்னன்மலை காப்பாற்றார் இரணம் கொண்டத பராமர் வளமுதலை பிறந்தவன் வன்முகளே தரணன் ஒய்ய போவதல்லார் இல்ல கண்டே தரணம் சம்மிதித்தெம்மொழியார் மதுரபோகந்துத்தவரே வடமுதலை தொல்லையாவது தலைவர் தோண்டி கழிந்தொழிந்தார் பிறந்தார் ಸೊಳ್ಳೆಯ போகலಲ್ಲ மத்தொன்னில்ல மத்தொன்னில்ல சுரங்க சொன்னார் மாநிலத்தவையர்க்க சித்தவேண்டா சிந்திப்பேரவையும் கண்டீர் வாழ்தல் கண்டீர் குணமிதந்தோ மாயவரிடமிரவே படபுதுரை பிறந்தான் என்ன துணிந்து குருகோ ஆற்றலை பார்க்க வாதவல்லாக நம்மையாருடைய என்னதே துணிந்து தாதிசே தோல் கண்ணனை குருகோச்சடகோபன் சொன்னார் இவையாய் திருவருளம் பங்கையத்தால் நின்கோயில் சேஷ்ட பல்படியால் குடிகுடி வழிவந்தார் செய்யார் கருணை கோரி வாய் திறங்க வந்தாமரை கண்களால் நோக்காய் தென்னிலை பொருளால் கிடந்தார் திருவருடம் பங்கையத்தால் திருவருடம் சேர்த்த பல்படிகால் குடிகுடி வழிவந்தார் செய்யார் கருணை வாய் தந்த உன் தாமரை கண்களால் நாக்காய் தென்னிலை பருணல் நண்பர்கள் தாழ்ந்தார் சிறப்புலங்களை பொன்மணி கடைவாமே வழியுரைகின்றா வழியுறோர் கருளியால் படைக்கலவானேத்தா நின் தோல் குளிர் வயல் தோலை திருப்புலங்குடை கிடந்தாய் கிடந்தாய் பதையா தொடர்ந்து குத்தவன் செய்து கொள்ளடி உலகத்து நீ உலர்ந்தான் தாமர மங்கையம் தெளிந்தவன் சிந்தையாங்களியாதே என்னையான் நாங்கள் கோத்தாடி நின்றார்பா பலங்களே முகிலின் பவளம் போல் நீ காணவாளா தலங்களை முருவாள் பொன்மலையில் போல் மாடி மாடி மாடல்ல அங்கவர் படங்களின் முடியானே கலிவயால் மடல தாமரை படலா தந்திர நாங்களே தொழலங்கரா இம்மட உலகர் காணனே வருநாள் இறந்திடா எங்கள் கண்முகப்பே உலகர்கள் திருவைகுந்த தொழிலாய் தேவா அடியோ போத்தியோ வாசே கண்ணினை மத்தனிடமகள் பிழைக்கும் மெல்லடியாய் புரிவினையிடம் பிடிக்க நீ புரகடல் கிடைத்தவன் தன்னை மேலுணர்ந்தவன் தவியம் புரல் பொருளால் பேராயிரம் கொண்டதோ பீடுரையா அரியவணங்கே அறிந்தனர் நோய் வளர்க்கம் மருந்தங்கள் ஓமகிழ்ச்சி கண்ணு பிறந்தவர் குழாங்கள் பிதற்றம் கண்ணன் வெண்ணுலகம் தரந்தேவனை சோரல் கண்டாய் மனமே உன்னை பண்பிலே கணமே சொல்கிறேன் இது சோழ கணமே வியா ஓ கண்ணுடாயிரம் என் முகாமாய் பொய்யா கொள்வாங்கடத்து புண்ணியாக்க முகாமை சிவபத்தனின்பால வைகுந்தமே கமலமலமேல் செய்யால் திருவார் வினேஸ்வர் திருவாரே சுரிதங்கமேல் தங்கையா உன்னை காணா கருதுமென் கண்ணே கமலமலமேல் செய்யால் திருவார் வினேஸ்வர் திருவாரே துரிதங்கமேல் கங்கையா உன்னை காண கருதுமென் உன்னை காண கருதி என் நெஞ்ச வெள்ளே கொண்டா சிந்தையதாய் நின்னியம்மா காண்பதையாய நான் அழைக்கின்றவையாய நான் உழைக்கின்றது போல உனக்காட்பட்டு நீங்கள் பெறுவது எது கொலன்னு பெதைய அரியாயமாய் அமரபிராமை பெரியானை பிரமணமன் படைத்தான் பல்லை வாழ்கின்றா கரியான் கருத்து உன்னை காண கருதி என் நஞ்ச திருத்தாக விருத்தினர் தேவர்களுக்கெல்லாம் உகந்த உன்னை உள்ளவன் உள்ளத்து அகம்பாளந்தாழ்ந்து உருவாகிய ஆறு சமயங்கெல்லாம் புருவாகிலேன் நான் அவனெல்லா பொருளாகிய வாலியை தேவர்களெல்லாம் கருவாகிய கண்ணனை கண்டு கொண்டு என் கண்ணினையார கருத்து பண்டவினையாயினார் பத்தோடு அடியாடி வளர்ந்த எனக்காரல் செய்யும் நடியானை நினைவு வளர்ந்திரை புள்ளின் கொடியானை அடர்த்தவன் தன்னை சேரார் வயல் தென்குலகோத் கழகோத் ஏழேதர வானவர்கமின்னுயர் ஆறாமதையானை அடர்த்தவன் தன்னை சேரார் வயல் தென்குருகோ தொடகோ ஓராயிரத்துழைப்பத்து ஏழேதர வானவர்கமின்னுயர் தேவரன் நீருங்கோவிக் கொண்டு இங்கத்தனை என் கோவணத்தன் மேல் குயில் பேடகாய கண்டபிரானை நீர் வர கோவிலே என்னைய கோவில் கொடுப்பார்க்க கித்தன மேல் குயில் பேடகாய கண்டபிரான் கோவிலே என்னுயர் கோவை கொடுப்பாக்க இத்தனவே இத்தனவே அருளை புரியாள் எத்தனை நீரும் நம் சேவலும் அன்னில் பேடையால் எவன் சொல்லிலே நம் கண்ணன் மாயன் வெளிப்படான் மேற்கிள கொள்ளேன் மேல் நீரும் சேவலும் அந்தரவெண்ணுளை பூவையால் நுந்திரத்தேதும் இடையில்லை கோலத்தாமரை கஞ்சல்வாய் வாட்டமிழன் கருமாணிக்கம் கண்ணன் மாயால் நீர் குயில் பயிலல்கால் கண்ணன் நாமமே சொல்வயிற்றிய நல்வலமோட்டிலே பண்புடைய பண்புடைய பொன்புற வேல் கொடுத்தாளுக்கும் நொம்பெங்குறாள் மலர்ந்தாலோக்கம் கண்டரங்கண்ணன் நம்மாவை ஒன்றரணிடாவம் நம் வாடநாடனோடொன்னினோ பழலனாரை கண்புகழத்தா கணக்கருள் சொல்லாயிரத்தொழிவாய் ஒன்பதோடொன்னக்கு பல்லூடிக்கு தன்புகளேத்தா கணக்கருள் சொல்லாயிரத்தொழிவாய் ஒன்பதோடொன்னக்கு நெஞ்சம் உயிரின் பெருமன்னு பெருமாள் வேட்கையம் என் தொண்டரெல்லாம் திருக்காட்கரை மருவிய மாயங்கள் மாயம் பெருமாள் நெஞ்சம் வீரன் பரமன்னே பெருமாள் வேட்கையம் என் திருக்காட்கரை மருவிய மாயங்கள் நினைவு சொல்லம் நெஞ்சிடந்தவம் பிணகள் சேர்ப்பாடிடம் தேவபதாய் நினைகளே நான் உனக்கு ஆச்சையம் நேர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகழ்ந்தோ என்னை செய்து எண்ணுயிரா எண்ணுயிரா அனைத்துலகம் நிற்கா நிர்மயால் தானம் அவத்தொல் நிற்கும் திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்தோ உருவம் இரும் உடனே உண்டான் என் எனக்கு செவ்வாய் நிற்கும் அங்கண்ணனுண்டான் என்னாறு புலம்பீரா பகல் என் கண்ணன் கண்ணா வேட்கனாய் கூறா நினைந்து கரைத்தார் கொள்வாரத்து என் உயிருண்ட மாயனார் கோட்குறைப்பட்டது என் ஆறுயிர் கோலந்தான் அண்ணி என்னை வந்து எண்ணமுத்த வந்தானே மேலா எங்கா கரவு எண்ண பார்க்கு ஆளனே எனது ஏற்பட்டது பேரினந்தாவரை நான் கனிவார் தென்காக்கரை கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலன்னு ஆர் ஒத்த எண்ணெய் ஒழியா எண்ணில் முன்னாம் பாரித்து கொடிமதில் தென்குருகோ சடகோவன் தென்குருகோ திருமூடி கலாத்துறையோடு எங்குட கோத்தர் திருநூலை கலாத்துறையார் குடக்கோத்தர் கெண்டோதாய் நொங்கால் வளங்கலமே கெழுமீரோடு நீரொண்ணும் சேவலுமாய் அமர்காதல் குருகிணங்கால் அணிபோடி கலத்துவயாளே கொண்டு இங்கண்டம்மாவே கொண்டு தமரோடும் குடைவார்க்கு தக்கிலமே கேளீர்கள் தமிழ் புனல் வாயகேறும் புக்கிலங்கால் குளிர் அடிகளாய் அக்கமல கிளவால திருமேனி அடிகளுக்கு தீமையன் விடுதூதாய் திருமூடி களமென்ன செழிவாய் உம்மை தன் திருமேலி தீங்கிழாய்த்திருநிலாகும் ஒளிமுகில்கால் திருபோழி கலாத்துறையம் ஒன்றுளர்க்கு துணிவாக குழலார்க என் தூதுரைத்தல் தூதுரைத்தல் செப்பினங்கள் தூமணிவாண்டினங்கள் போதுரைத்த மதுநகரம் புழில் துறந்த படர்புகளான் திருமூரை கலாந்துரையும் ஒரு நாள் படமேவம் வண்டினால் தும்பியார் மறைபுடஜர் காயா பொன்னாடை கையார்க்கு ஏந்து நீரிலங்குருக திருமூலி கலத்தாயல்ல என்னிடமுல கண்ணீர் ததும்பா தான் தம்மை கொண்டவள் தலவண்ணன் நுரையீர்கள் என் அகமேனி ஒழியாமே திருமூடி கலாத்தாய் திருமூடி கலாத்துறையும் ஒன் சுடரை ஒளிவில்லா நிமழலை கிளிமொழியாளவில்லா பண்புரகோ தடவா பண்பாய் துரைத்தா ஒன் சுடரை எழுத்தம்மள தோல்வியா சிந்தையினால் கேட்டான் மல தோரகள் திருநாவாய் உறக்கம் மலை வண்டுகளோ கொடிய அறுக்கம் விடையாயினா ஆகத்தவனை நிறுத்தம் மல தோல்வியா சிந்தையினால் கேட்டான் மல தோரகள் திருநாவாய் உறக்கம் மலை வண்டுகளோ கொடிய கொடியாரிடாய் பகலத்தவர்கள் படியோ தொடங்கான் மணப்பின்ன மணாலோ பெருநாள் என்ன போதும் கவையில் மனம் எண்ணி கண்ணீர் திருநாரணாவாய் அவையால் புகழாவது எனக்குள்ளனா கண்ணாளன் உலகத்துயர் தேவர்கள் திருநாவாய் கண்ணார கலைக்கின்றது இங்கண்ணுகள் கண்டே கலைக்கின்றது இங்கண்ணுகள் கண்கள் தொண்டே உனக்காயுழைந்த துரிசன் மேலார் இந்த உலகின்னா எங்கோபலோகிய மாவழியொண்டாய் தேவாசுரம் செத்தவனே அருள் செய்து அடியனை பொருளாக்கி திருமாலன்னை அண்டார் மலச்சாலகையார் திருநாவாய் வந்தேருலகின்னா எம்மாமணி வண்ணாமணி மாதா நன்னாவாயுள்ளானை பின்னம்மதில் தமிழ் ஆயிரத்தி பத்தாம் வல்லார் மண்ணாண்டு மணங்கமழ் வல்மல்லிகள் மணிநாடா நன்னாவாயுள்ளானை பின்னம்மதில் ஆயிரத்தி பத்தன் வல்லார் மன்னாண்டு மணங்கமழ்வர் மல்லிகமல் தன்னீருமாளோ செல்கதிர் மாலையும் மயக்குமாளோ செக்கண்ணல் மேகங்கள் இறைக்குமாரை கண்ணனம்மான் ஆயர்களே மாயான் புள்ளிய முலகலந்தோரம் கொண்டு புகழ் மண்குறிஞ்சிதவருமாளோ செல்கதிர் மாலையம் மயக்குமாளோ செக்கண்ணல் மேகங்கள் புலம் ஒரு மனிதன் பஞ்சமம் உள்ள தொண்டுமெந்த எங்கு மறைக்கின்றாயன்மாயான் இகலில ததுரர்கள் கோசம்பாரான் இனி செய்தாகம் தோய்ந்து துறந்தம்ம விட்டகல் கண்ணன் தாமரை கண்ணம் செவ்வாய நீல பனிரும் குழல்களும் நான்கு தோளும் பாவியன் மனத்தே நின்னீர் பாவியன் மனத்தே நின்னீர் வாழோ பாடகம் நாடகம் பாடையாளோ பூவிதாலோ ஆவியின் பரமல்ல மகளாலோ யாமுடன் நெஞ்சமான் துணையன்னாலோ யாமுடைய எம்மேன் மண் அவனுக்கு மாய்வராலோ யாமுடைய ஆறுயிர் காக்குமாறன் அவனுடைய அருள் பெறும் போது அவனுடைய அருள் பெறும் போதினால் அவருளமல்ல அவன் அருள் பெருமளவும் ஆவின் இல்லாது அடுபகல் மாலையும் நெஞ்சும் எவனிலே கண்ணனில் மல்லிக மந்த கோவை வன்பதந்தாந்தனில் மந்தமும் வைத்து அது மனம் நின்னொருளாய் துயர்க்கே தீங்குழற்கே பூதுமத்தீங்குழற்கே உய்ய நான் அது முழில் இடையிடை நஞ்சை கோலா துதிரை கண்கள் கொண்டொன்று பேசி கொலநாகுகள் முகழுமாளோ குடியன குழல்களும் குளருமாளோ அவனை இறங்கி அணிகளோ கடகோ மேலுரைத்தா ஆயிரத்துறை வாத்தம் கொண்டு அவனை நடத்தினை முயமே கொண்டு அச்சொந்தமான நன்மை தொழுவெல்லாம் அணியிலாட்சியர் மாலை பூசல் அவனை விட்டவர்க்கு இறங்கி அணிகுருகோ சடகோபன் மேலுரைத்தா அவனை நடத்தினை அச்சொன்ன மாலை நன்னே தொழுது ஆதித்தருளா மாலை நன்னே தொழுதை வினா வினைகளா காலை மாலை கமலமலரிட்டினே கண்ணபுரத்து திருக்கண்ணபுரத்து ஆலின் மேலால் அமர்ந்தார் அடியினகள் நல்லவிதம் வளரட்டு நீதி நெஞ்சுமேல் நல்லி சேரம் பயல் சோழ் நமதுள் சோழ் திரு கண்ணபுரம் உள்ளே நாளும் தொழுதெழுமினோ தொண்டர் தொண்டர் போக நீரகமாய் விண்டு வாடா மலரிட்டு நீரிழஞ்சுமே பாடும் பொழில் சோழ் திரு கண்ணபுர தண்டவான அமரர் பெருமான யானையோக்கி மணப்பின்னதங்கனை நீ நிறைஞ்சு மனையெங்கும் மதில் சோழ் திரு கண்ணபுரம் தான் நயந்த பெருமான் சரணமாக மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் இணமைந்த மகிழ்ச்சூழ் திரு கண்ணபுர தரணியாளன் தனதன்பர் கண்வாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் செம்பனாகத்து அவனுடன் கேட்டவன் மகிழ்ச்சூழ் திரு கண்ணபுர தன்பன் ஆகத்தனைப்பார் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்கள் திரு கண்ணபுரத்தையன் ஆக தனைப்பார் கட்கணியாக தனதாடைந்தார்க்கெல்லாம் பிடியும் பிறவிகளைந்த மதுஷோ திரு கண்ணபுரம் பணிமேன் நாளும் பரமேட்டிதன் பாதம் பணியத்தனையும் நினை ஏதஞ்சாரா எனக்கு எழுதியன் புறநாவர் விரும்ப திருக்கண்ணபுரத்தாரியானை அடைந்தார் கல்லல் இல்லை எனக்கு எழுதியன் குறை அள்ளி மாதரமரும் திருவாரிணமருசோர் திருக்கண்ணபுரம் சொல்லா நாளும் துயர் பாடுசாரா பாடுசாரா வினவத்தர வேண்டுவீர் மாடமேட குருகோச்சடகோ பாடுசாரா வினகத்த வேண்டுவேன் மாடமேட குருகோச்சடகோ ஆயிரத்துணை பார்த்த பாடியாரே பணிமின் அவன் தாழ்வானே ஆண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்டதென்றால் மணிவண்ணா சேவடையும் வீரக்காப்பு நின்னாடும் பிரிவெண்ணி ஆயிரம் பல்லாண்டு வாழின் அவங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி பல்லாண்டு वर्धतामभिवर्धता रामानुजादिव्याज्ञा प्रतिभासरमज्ज्वला दिगन्तव्यामिने भूयात् साहिलोकहिलेशने श्रीमन् श्रीरङ्गश्रियमनुभद्रवा अनुदिनं संवर्धय श्रीमन् श्रीरङ्ग श्रियमनुभद्रवा मनुदिनं संवर्धय नमः श्रीशैलनाथाय कुन्दीनगरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने श्रीशैलेशदया पात्रं धीमत्यादिगुणार्णवम् யதேந்திரபிரவணம் வந்தே ரம்யதா மாதரம் முனிம் வாழு திருவாய் முளைப்பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறத்திருவாய் பொருளை மாநிலத்தார் சேரம்படி உழைக்கும் சேர்தானை வாழிய செலவாடி திருநாதி வாழிய துயமார்பம் புரிநோளும் வாழிய சுந்தர திருத்தோளினை வாழிய கையுமேந்திய முக்கோலும் வாழிய கருணை பொங்கிய கண்ணினை வாழிய பொய்யில்லாத மனவாள மாமுடி வாழி புகழ் வாழி வாழிய அடியார்கள் வாழ சடகோபன் தந்தமிழ் நோல் வாழ கடல் சோழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாழ மாமுனியே இன்னவரோ தாண்டிரு